எதர்மை இஸ்லாமிய நெஞ்சங்களே ரபுல் ஆலமின் அவ்வாஹுவை பயந்து கொள்ளுமாறு அவன் ஏவியவைகளை எழுத்து வாழ்வதோடு அவன் தடுத்தவைகளை தானும் தவிர்ந்து அதிலிருந்து பிற சகோதரர்களையும் தடுத்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்குமாக வசியத் என்ற பெயரிலே நல்லு பண்ணியாசம் செய்து கொள்ள விரும்புகிறேன் கண்ணியமான எனதர்ம இஸ்லாமிய நெஞ்சங்களே அபுலாலமீன் அல்லாம் நம்முடைய சந்தோஷத்திற்காக பலதரப்பட்ட ஏற்பாடுகளை இந்த உலகத்திலே செய்து வைத்திருக்கிறான் அதிலே ஆணுடைய சந்தோஷத்திற்கு பெண்களையும் பெண்களுடைய சந்தோஷத்திற்கு அல்லாஹ் ஆண்களையும் ஏற்படுத்தி இருக்கிறான் இது ஒரு அல்லாஹுடைய நியதி குரான் இந்த உண்மையை சொல்கிறது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ராகத்திருக்கிறது என்பதாக குரான் தெளிவாக சொல்கிறது இதற்கு இலையா தான் குரான் இன்னொரு விடயத்தையும் சொல்கிறது ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا உங்களுடைய ஜோடிகளை படைச்சிருக்கிறது உங்கள்ல இருந்து தான் அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் அவங்களே அவங்கள விழா எலும்பிலிருந்து தான் ஹப்பாவை படைத்தான் அவங்க அவங்களோட ஜோடிகளை அவங்க அவங்களோட விழா எலும்புகள்ல இருந்து தான் படைத்தான் இதனாலே தான் தப்சீருடைய அலமாக்கள் தெற்குடைய ஒரு பாரத்தை எடுத்து எழுதுறாங்க குரான் வராசத்துடைய சொத்தை பிரிக்கிற ஒரு விஷயம் பேசுகிறது ஒருவர் மூத்தாகிவிட்டால் அவருடைய வாரிசுகளுக்கு அவருடைய சொத்து பிரித்து கொடுக்கப்படும் இதுல குரான் ஒரு சட்டம் பேசுகிறது ஆணுக்கு இரண்டு பங்கும் பெண்ணுக்கு ஒரு பங்கும் கொடுங்க சரி இதுல ஒரு பிரச்சனை என்ன ஆணாக இருந்தா இரண்டையும் பெண்ணாக இருந்தால் ஒன்றையும் கொடுத்துடலாம் ஆணாக இருந்தா இருபதினாயிரம் பெண்ணாக இருந்தால் பத்தாயிரம் கொடுத்துடலாம் குடும்பத்துல ஒரு புள்ள இருக்கிறாரு அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்ன செய்யறது சுன்சான்னு சொல்லுவாங்க அரபுல ஆணும் அல்ல பெண்ணும் அல்லாம எங்கட பாசையில சொல்றது ஒன்பதுன்னு சொல்லுவாங்க ஆலம் எனவே இப்படியாப்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்றா அவரை ஆணினத்தில சேர்த்து ரெண்டு மடங்கு கொடுக்கிறையா பெண்ணினத்தில சேர்த்து ஒரு மடங்கு கொடுக்கிறையா பிரச்சனை எழுப்பியது சுகாக்களுக்கு மத்தியில் எதுல சேர்க்கிறது இவங்களை ஒவ்வொரு தீர்மானம் சொன்னாங்க இப்படி பாருங்க இப்படி பாருங்க இப்படி பாருங்க இல்லையா கடைசியா ஒரு தீர்மானம் சொன்னாங்க என்ன தெரியுமா அவருடைய விழா எலும்பு என்னங்க இடது விழா எலும்பு அவருடைய வலது விழா எலும்பு பதினெட்டு இருக்கும் இடது விழா எலும்பு பதினெட்டு இருந்தால் அது பெண் இடது விழா எலும்பு பதினேழு இருந்தால் அது ஆண் ஏன் அப்படி சொல்றீங்க இடது விழா எலும்புல இருந்துதான் அல்லா அவங்களோட ஜோடிகளை படைச்சிருக்கிறான் எனவேதான் அதற்கு ஆதுமலை இடது விழா எலும்பிலிருந்து படைத்ததனாலே அவங்களுக்கு இடது விழா எலும்புகள் பதினேழு எனவேதான் ஏதாவது ஒரு முறையில கண்டுபிடிச்சி இடது விழா எலும்புல பதினேழு இருந்தா பெண்ணினத்தில சேர்த்து ஒரு பங்கு பதினெட்டு இருந்தா ஆணிலத்தில் சேர்த்து ரெண்டு பங்கு கொடுங்க எனவே குரானும் சொல்கிறது மீன் குசிக்கும் அஸ்வாஜா அவங்க அவங்களோட ஜோடிகளை உங்கள இருந்து தான் படைச்சிருக்கிறோம் இது எதற்காக நீங்க நிம்மதியாக வாழ்வதற்காக சந்தோஷமாக வாழ்வதற்காக இதனால் இஸ்லாம் தரதீப் செய்திருக்கிறது ஆசை ஆர்வம் ஊட்டியிருக்கிறது இஸ்லாம் ஆசை ஊட்டியது திருமணத்திற்கு இஸ்லாம் வெறுப்பாக பார்க்கிறது டிவோர்ஸை தலாம் ரபியா பார்த்து ரசூல்லா கேட்டாங்க ரபியா ரபியாவை நீங்க இன்னும் திருமணம் செய்யாமல் இருக்கிறீங்களே ஏன் நீங்க திருமணம் செய்யாமல் இருக்கிறீங்க நீங்க நிக்காம செய்து கொள்ளலாமே அப்படின்னு சொன்ன நேரத்துல அவங்க மூணு காரணம் சொன்னாங்க ரசூலுல்லாவுடைய சதுமத்துல வேற இருந்தாங்க சொன்னாங்க யார் ரசூலல்லா இன்னிலா இது ஜவாஜ் எனக்கு முதலாவது திருமணத்துல இஷ்டமும் அல்ல ரெண்டாவது அந்த அளவுக்கு எனக்கு செல்வமும் அல்ல ஒரு வலை சாய்ந்தி யோசைமில் ஒரு பொம்பளைய வச்சு பாதுகாத்து உணவு கொடுத்து உட கொடுத்து இடம் கொடுத்து அதுக்கு எனக்கு பணமும் அல்ல உங்களோட தயவுல சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் மூன்றாவது உங்களோட சிதுமத்திலிருந்து என்னை இன்னொரு வேலைக்கு கொண்டு போற எதுவுமே நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த மூன்று காரணத்தினால எனக்கு திருமணம் இஷ்டம் இல்லை யார சொல்லலாம் ரசூல்லா ஒன்னும் பேசல போயிட்டாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்துல ரசூல்லா கேட்டாங்க பார்த்து கேட்டாங்க இன்னும் திருமணம் அதே காரணத்தை சொன்னாங்க அதே மூன்று காரணத்தையும் சொன்னாங்க இந்த நேரத்துல ரசூலுல்லா கேட்டு கேட்டுட்டு போனதுக்கு பின்னாலே அதற்கு ரபியா ரபி அல்லாஹன்னு நினைச்சாங்க ரசூலுல்லாவுக்கு எந்த நிலைமை நல்லா தெரியும் என்னிடத்துல பொருளாதார குறைவு நல்ல நிலையே தெரியும் ரசூலுல்லாவுக்கு நான் சிறுமை செய்து கொண்டிருக்கிறேன் நல்ல முறையில தெரியும் எனக்கு திருமணத்துல இஷ்டமில்லை எதுவும் நல்ல முறையில தெரியும் இருந்தும் கூட ரசூலுல்லா என்னிடத்துல நீங்க திருமணம் செய்யலையா ரபியாவே நிக்கா செய்யலையா ரபியாவே என்று கேட்கிறாங்களே எனவே இன்னும் ஒரு தடவை கேட்டால் ஆம் என்று சொல்லலாம் ரசூல்லா கேட்டாங்க என்றால் அதில் அர்த்தம் இருக்கும் எனவே இன்னும் இன்னும் முறை கேட்டால் ஆம் நான் திருமணம் செய்கிறேன் யார சொல்லலா நீங்கள் செய்து வைங்கள் என்று சொல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கேன் ரசூல்லா நீண்ட காலமாக கேட்கவே இல்லை கடைசியா ஒரு சந்தர்ப்பத்துல கேட்ட நேரத்துல யார சொல்லலாம் நான் திருமணம் செய்கிறேன் நீங்க இன்னைக்கு செஞ்சு வைங்க அப்புறம் ரசூல் அக்கரம் செல்லம் அலைஹு செல்லம் ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு அனுப்பி அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்து நீண்ட வரலாறை நாங்கள் ஹதீசர்களே காணக்கூடியதாக இருக்கிறோம் அபுகுரியா ரவி அல்லாஹனோடத்தை ஓடோடி வந்த ஒருவர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு எனக்கு பொருளாதார பிரச்சனையாக இருக்குது ஏதாவது வழி சொல்லிங்க நீங்க திருமணம் செய்திருக்கிறீங்களா இன்னும் நான் திருமணம் செய்யலையே நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்க என்று அபுஹுரேரா ரபி சொன்ன நேரத்துல வந்த மனிதர் சொன்னார் அபுஹுரேராவே ரபி அன்பு நான் இந்த கஷ்டத்தை முறைப்பாடு செய்கிறேன் நீங்க திருமணம் செய்ய சொல்றீங்களே என்னையே என்னால பாதுகாக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் திருமணம் செஞ்சு பொம்பளையை கொண்டு வந்து அவையையும் வைத்து கொண்டு நான் இன்னும் கஷ்டப்படவா என்ன கஷ்ட லேசுக்கு வழி கேட்டா கஷ்டத்துக்கு வழி சொல்றீங்களே அபுஹுரேராவே அபுஹரா ரவி சொன்னாங்க இல்லே நான் சொல்ற வழி குரான் சொல்கிறது அதுதான் உங்களோட லேசுக்கு வழி அல்லாஹ் திருமணம் செய்தார் அந்த திருமணத்துடைய பறக்கத்தினாலே அவனோட வாழ்க்கையில செழிப்பை உண்டாக்குவான் பறக்கத்தை உண்டாக்குவான் தொழிலை அபிவிருத்தியை உண்டாக்குவான் அவன் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பான் இது குரானுடைய வாக்குறுதி அதனால் நீங்க திருமணம் செய்யுங்க எனவே சகோதரர்களே இஸ்லாம் திருமணத்துக்கு ஆசை ஆர்வம் ஊட்டியிருக்கிறது அபுகபுல் ஹலாலி இலப்பாகி அப்பலாம் அல்லாவுக்கு அல்லாஹ் ஆர்வமாக்கியதில மிகவும் கோபமானது டிவோர்ஸ் தான் பராக்கலாம் ஆர்வமாக்கியதிலே மிகவும் கோபமானது எனவே சுண்ணத்து இந்த நிக்காகை இஸ்லாம் ஆதரித்து கலாக்கை டிவோர்ஸை இஸ்லாம் வெறுக்கிறது இது ஒரு நியதி ஆனால் என்னுடைய நாட்டுடைய ரிப்போர்ட்டை நாங்கள் பார்த்தோம்னா இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலைமை நிகாவுடைய சராசரியை விடே கலாக்குடைய டிவோர்ஸுடைய சராசரி நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறேன் நாட்டுடைய பொதுவாக காலிமார்களுடைய காலிபோருடைய முடிவின்படி இது ஒரு சேனல்ல சொல்லப்பட்ட ஒரு ரிப்போர்ட் தான் ஒரு நாளைக்கு நானூறு டிவோர்ஸ் நடக்கிறேன் என் மாசத்துக்கு பன்னிரெண்டாயிரம் டிவோர்ஸ் ஏறத்தாழ நடந்து கொண்டிருக்குது இதுல கவலை என்னண்டா இதுல இஸ்லாமிய முஸ்லிம் சமூகத்தில் டிவோர்ஸ் தான் அதிகமாக நடக்குது அந்நிய சமூகம் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க தாலி ஏறிட்டா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று ஒரு கோட்பாடு அவங்களுக்கு லேட்ல டிவோர்ஸுக்கு போக மாட்டாங்க பௌத்த சமூகம் இருக்கிறாங்க கணவனுக்கு தெரியும் மனைவி தவறான இல்லை மனைவிக்கு தெரியும் கணவன் தவறான இல்லை சின்ன சின்ன பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க டிவோர்ஸுக்கு போறதல்ல எங்கட சமூகத்துல நிலைமை என்ன ஒரு காவியார் அவருடைய வாயால சொன்னது ஹஸ்பண்ட் கீரை வாங்கி கொண்டு வைப்ப கொடுத்தாரு சமைச்சு வைங்க போயிட்டு வெளியில வந்தாரு அவங்க வேற வேற வேலையில இருந்தாங்க வேற சமையல இருந்தாங்க கீரை சமைக்கல கீரை சமைக்காதனாலே ஆரம்பிச்ச சண்டை முத்தலாக்குல போய் முடிஞ்சது எங்கட சமூகத்துல கீரைக்கறியால ஆரம்பிச்ச சண்டை டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சது காவி கோட்ல போய் முடிஞ்சது இது எங்கட சமூகத்துல நிலை நாட்டுல அவ்வளவு கேவலமாக எங்கட சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால் இது மிகையாகாது என்று நினைக்கிறேன் சகோதரர்களே இது ஒரு யதார்த்தம் இது எங்கட நாடுகள்ல சுமார் எங்கட நாட்டுல அறுபதுக்கு மேற்பட்ட காவிமார்கள் இருக்கிறாங்க அரசாங்கம் அவங்களை நியமிச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்குது வாழ்க்கையை பிரிச்சு வைக்க அல்ல சண்டேன்னு வந்துட்டா மனிதன் அடிப்படையில சச்சரவுன்னு வந்துட்டா பிரச்சனைன்னு வந்துட்டா காவியார வந்த நேரத்துல அவர் இங்கும் பேசி அங்கும் பேசி ரெண்டு பேரையும் சுருவு செஞ்சு இணைச்சு வைப்பாங்க இதுக்குத்தான் காவி போடு இருக்குது இதுக்குத்தான் காவி மாறல் இருக்கிறாங்க சண்டே குடும்பத்தை பிரிச்சு வைக்க அல்ல ஒரு காவியார் சொல்றாரு அவர் கவலையோட சொன்னாரோ சந்தோஷத்தோட சொன்னாரோ தெரியல ஆயிரம் டிவோர்ஸ் அவர் செஞ்சு வச்சிருக்கிறார் பதிமூணு வருஷ கால காவியாராக இருந்த காலத்தில் எனவே சகோதரர்களே ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போம் குரான் சொல்கிறது திருமண வாழ்க்கை மேரேஜ் லைஃப் அது ஒரு சந்தோஷம் சுக்கூன் என்று மூணு மொழி விஷயத்தான் குரான் பாதிச்சிருக்கு நிம்மதி சந்தோஷம் என்று குரான் சொன்ன மூன்று விஷயம் இருக்குது ஒருவருக்கு சொந்த வீடு இருக்குதா அது அவருக்கு சுக்கூன் குரான் சொல்கிறது அவருக்கு நிம்மதி என்பதா அந்த சொந்த வீட்டுல அவர் இரவில தூங்குறாரா குரான் சொல்லுது அவருக்கு நிம்மதி என்பதா பிரயாணத்தில் இல்ல தூரத்தில் அல்ல எங்கும் அல்ல இன்னொருத்தர் வீட்டுல அல்ல சொந்த வீட்டுல தூங்குறாரா அவர் அவருக்கு நிம்மதி இன்னும் ஒன்று குரான் சொல்ற சுக்கூன் இந்த சுக்கூன் இல்லையா மனைவியோட அந்த வீட்டுல தூங்குறாரா சொந்த மனைவி மனைவி என்கிறவங்க மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிம்மதி சந்தோஷம் ராஜ் ஆனா எங்கட சமூகத்திலே பேச்சு என்னடா எங்கட நிலைமை என்னடா நான் எங்க இருக்கல திருமணத்துக்கு முன்னாலே எவ்வளவு என்ஜாய்ஃபுல் லைஃப்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் எவ்வளவு ராகத்தாக இருந்தேன் திருமணம் என்ற பேர்ல என் நிம்மதியெல்லாம் நான் இழந்துட்டேன் சொல்லாமல் சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான திருமணம் செய்தவர்கள் எங்கட சமூகத்தில இருக்கிறாங்க இப்போ ஒரு கேள்வி கூறும் சகோதரே பரான் சொல்லுகிறது திருமண வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் அதனால அதற்கு ஆசை ஆர்வம் ஊட்டி இருக்கிறதே எங்களை சமூகம் சொல்கிறார்கள் இல்லை திருமண வாழ்க்கையில் நிம்மதி அல்ல வாலிபம் தான் என்ஜாய் வாலிபத்தில் தான் நிம்மதி வாலிபத்தில் தான் சந்தோஷம் எங்கள் சமூகம் சொல்றாங்க எனவேதான் அதிகமான டிவோர்ஸ் எங்கள் சமூகத்தில் நடந்தேறுது கேள்வி என்னண்டா குரான் சொல்கிற நிம்மதி எங்கே எங்கள திருமண வாழ்க்கையிலே நாங்கள் இழந்த குரான் சொல்கின்ற சந்தோஷம் சுக்கூன் எங்கே ஏன் நாங்கள் இழந்தோம் சகோதரே இதற்கு ஒரே ஒரு விடைதான் இருக்கிறது சகோதரர்களே கண்மணியான செல்லவாக அறைகள் செல்ல அவங்க ஒன்று அல்லது இரண்டு மூன்று திருமணம் செய்தவர்கள் அல்ல ரசூலுல்லா சுமார் பதினோரு திருமணம் செய்தவர்கள் நானும் நீங்களும் இந்த பொல்வத்த வெள்ளம் வாழ் மக்கள் என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எந்த கோணத்தில் உள்ள பெண்ணை திருமணம் செய்திருந்தாலும் நிச்சயமாக நபியுடைய வாழ்க்கையில் முன்னுதாரணம் இருக்கிறது சத்தியமாக நபியுடைய வாழ்க்கையில் முன்னுதாரணம் இருக்கிறது வயதுக்கு மூத்த ஒரு பெண்ணை நாங்கள் திருமணம் செய்திருக்கிறோமா ரசூலுல்லா ஹதீஜா பதினைந்து வருடம் மூப்பான ஒரு பெண்ணை திருமணம் செய்து நிம்மதியாக வாழ்ந்து காட்டினாங்க தூங்குற சகோதர முதுகுல கையை தட்டி எழுப்பிடுங்க சிறிய நேரத்தை வீணுக்காக கொடுத்துட்டு அதுல உடலுக்காக எடுத்துட வேணாம் இது ஒரு அமான அல்லாவுக்காக வேண்டி கொடுத்திருக்கிறோம் பேசப்படுற விஷயங்களை பேசுற நானும் கேட்கிற நீங்களும் நல்ல நீயத்தோட எடுத்து அமல் செய்யற நீயத்தோட இதன் மூலமா சொல்கிறதுக்கு போற நீயத்தோட பேசுவோம் கேட்போம் பிரபலாவது நல்லா தோப்பி செய்வாங்க சகோதரர்களே வயதும் வயது குறைந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்காங்க அதாவது தாயிஷாவை நானும் நீங்களும் அப்படி திருமணம் செய்திருந்தா ரசூலுல்லா நிம்மதியாக வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க ஒரு அந்நிய பெண்ணை இஸ்லாத்திற்கு எடுத்து முடிச்சிருக்கிறோமா ஒரு யகுதி பெண் ஹதரத் ஃபபியாவை ரசூல்லா திருமணம் செய்து வாழ்ந்து நிம்மதியாக வாழ்ந்து காட்டினார்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய பெண்ணை திருமணம் செய்திருக்கிறோமா அதன் ஜெயினப் எல்லாம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு பெண் நிம்மதியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க நாங்க எந்த கோணத்தில் அழகு இல்லாத பெண்ணை திருமணம் செய்திருக்கிறோமா அழகான பெண்ணை திருமணம் செய்திருக்கிறோமா நபியுடைய வாழ்க்கையில் எல்லாத்திற்கும் முன் உதாரணம் இருக்கிறது நிம்மதியை இழந்தோம் நபியுடைய வாழ்க்கையை பார்க்காதனால இதனாலேதான் உலமாக்கள் ஒரு சில விஷயங்களை பட்டியல் போட்டு தாராங்க இந்த விடயங்களை நானும் நீங்களும் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக எங்களோட திருமண வாழ்க்கை சுருகத்திற்கு முன்னுதாரணமான வாழ்க்கையாக மாறும் ஏற்கனவே மாஷா அல்லா நிம்மதி சந்தோஷமாக வாழக்கூடிய நாங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம் ஆனால் பிரச்சனைப்படக்கூடியவங்களும் இருக்கிறாங்க நிம்மதி இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க பிள்ளைகளுக்காக வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க சமூகத்தில் கெட்ட பேர் கிடைக்கும் என்பதாக வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தப்ப வேண்டுமா வளமாக்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லித்தாராங்க அதுல முதலாவது சகோதரர்களே எங்க சமூகத்துல கடைபிடிக்க ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது என்னன்னா எல்லாத்தையும் நாங்க எங்கட பிள்ளைகளுக்கோ எங்களோட சந்ததிகளுக்கோ படிச்சு கொடுக்கிறோம் படிப்பு என்ற பேர்ல எல்லாத்தையும் கொடுக்கிறோம் மாஷா பரவாயில்லை இஸ்லாம் வரவேற்கிறது இருபது வயது வரைக்கும் உமா வாப்பாவோடு அறுபது வயது வரைக்கும் மனைவியோடு அறுபது வயது வரைக்கும் கணவனோடு ஒரு பாசைக்கு இருபது வயது வரைக்கும் வாழ்ற ஒரு பிள்ளைக்கு என்னென்னவெல்லாம் கொடுக்கிறோம் கணவனோட மனைவியோட கணவன் செமிலியோட மனைவியோட செமிலியோட வாழ போற இவங்களுக்கு யாரு புத்தி சொல்லி கொடுத்தது யாரு சொன்னது அவங்களுக்கு பாப்பாக்கு வெக்கம் மகனோட பேச உம்மாக்கு வெக்கம் மகனோடு பேச குடும்பத்தில் உள்ள யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல உங்களோட ஹஸ்பண்டோட நீங்க எப்படி பேசணும் உங்களோட மாமியோடு நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் உங்களோட மாமனாரோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் வீட்டுல இருக்கக்கூடிய உங்களோட ஹஸ்பண்ட தங்கச்சி தாத்தாவோட நீங்க யாரு சொல்லி கொடுத்தீங்க சமூகத்துல தான் சொல்ல வெட்கம் பயம் சொல்லக்கூடிய அனுபவம் இல்ல உலமாக்கள் அணுகுகிறது அனுபவம் உள்ள பெண்களுக்கு அனுப்புறது திருமணம் செய்து கொடுக்கிறோம் எவ்வளவு செலவழித்து வாழப்போற பெண்ணுக்கு புத்தி சொல்ல ஆள் கிடையாது வாழப்போற மானுக்கு புத்தி சொல்ல ஆள் கிடையாது எங்களோட நாட்டுல கவுன்சிலிங் என்ற பேர்ல சில ஒரு சில இடங்கள்ல இன்ஸ்டிடியூட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க திருமணத்துக்கு முன்னால மூணு மாசம் திருமணத்துக்கு முன்னால ஆறு மாசம் அவங்களுக்கு தர்பியத் செய்யறது குறைஞ்சது அதுல விடுறது இல்ல குறைஞ்சது உமா பாப்பா புத்தி சொல்றது குறைஞ்சது உலமாக்களை வச்சு புத்தி சொல்றது யாரும் எங்களை சமூகத்துல செய்யறல்ல அந்த பிள்ளை உமாவோடு பேசுற மாதிரி தான் ஹஸ்பண்டோடு பேசுது இந்த வாழ்க்கை நிலைக்குவாங்க இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா உம்மாவோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை கணவனோடு செய்ய போனா கணவனோடு பேச போனா கணவனோடு எப்படி நடக்க போனா அந்த வாழ்க்கையை நிச்சயமாக நிம்மதி இருக்க மாட்டார் எனவே சகோதரர்களே அனுபவம் இல்ல உலமாக்களை வைத்து அனுபவம் இல்ல பெண்களை வைத்து அப்படி இல்லையில இப்படியாப்பட்ட கவுன்சில்களுக்கு அனுப்பி எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் புத்தி சொல்வோம் திருமணத்துக்கு முன்னாலே கருவியை செய்வோம் திருமணத்துக்கு முன்னாலே இதெல்லாம் தேவையானு கேட்க வேண்டாம் நிச்சயமாக தேவை எங்களோட சமூகத்துக்கு ஏன் மகன் படிச்சிருக்காரு அவ்வாறு இவ்வாறு படிச்சிருக்காரு எல்லாம் தெரியும் அவருக்கு மாமாவோடு பேச தெரியாது வைஃபோடு பேச தெரியாது வைக்கோம் இல்லாம இருக்கே இல்ல ஏதாவது கோபத்தோடு இருக்கே எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்று தெரியாது அவருக்கு எல்லாம் தெரியும் இது தெரியாது வாழ்க்கையில பிரச்சனை சத்தியமாக வரும் எனவே சோகரில் இந்த விஷயத்தில் மிகவும் நிதானமாக இருக்கும் இரண்டாவது முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா பேரன் செய்யக்கூடிய பாரிய பெரிய தவறு இது திருமணத்துக்கு முன்னாலே என்கேஜ்மெண்ட முடிச்சிட்டு ரிங்க மாத்திக்கொண்டு இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு ரெண்டு பெமிலிக்கு மத்தியில இப்ப அவங்க ரெண்டு வரையும் பேச விட்டாச்சு ஒரு சில பெமிலி அவங்க ரெண்டு வரையும் சுத்த போகவும் விட்டாச்சு எந்த இஸ்லாம் அனுமதி தந்தது யார் உங்களுக்கு அனுமதி தந்தது ஹராம் அப்படி முடியல முடியல உங்களோட வழிவாக நீங்க ரெண்டு வருஷத்துக்கு பின்னால வச்சிருக்கீங்க பரவாயில்லை இந்த பெண்ணோடு பேசலாம் பரவாயில்ல அவரு செஞ்சிட்டீங்க கதிர்த்து சொல்லிட்டாரு பரவாயில்லை வெறுமனைய பேச்சு வார்த்தையை முடிச்சிட்டு என்கேஜ்மெண்ட முடிச்சு கொண்டு மகளை பேச விட்டுட்டார் அவரோட மாப்பிள்ளதான அவரை இவர் தானே திருமணம் செய்ய போறாரு சகோதரர்களே எழுதி வைப்போம் எங்களுடைய எந்த ஒரு வாழ்க்கை ஹராத்தில் ஆரம்பிக்கிறதோ சத்தியமாக அந்த வாழ்க்கையில் இனிமேல் இருக்க மாட்டாங்க நிம்மதி இருக்குமா ஹராம் ஹராத்தில் ஆரம்பிக்கிற வாழ்க்கையிலே எங்க நிம்மதி எதிர்பார்க்கிறது எங்க சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறது திருமணத்துக்கு முன்னாலே எட்டு வருஷமாக பழகின ஜோடி திருமணம் செய்து மூணு நாள்ல கண்ட டிவோசி போயிருக்கிறாங்க ஏப்பா எட்டு வருஷமாக காதலிச்ச ஜோடி என்ன உங்க வாழ்க்கையில் நடந்த ஹராம் செஞ்ச ஹராசே பேசின ஹராமாக ஹராமான தொடர்பு நிக்காக்கு முன்னாலே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாலே திருமணம் செய்து ஒரு வருஷத்தால டிவோர்ஸ்ல போய் நிக்கிறாங்க புத்திசாலித்தனமான பேரன்களாக இருப்போம் எங்கட சமூகத்தில கொண்டிருக்கிறேன் டிவோர்ஸ் அதிகமான சராசரியை தடுக்கிறேன்டா நாங்க நல்லவர்களாக மாறணும் புத்திசாலித்தனமானவர்களாக மாறணும் இஸ்லாத்துடைய வட்டத்துள்ளுக்கு வரணும் எங்கட மூவுக்கு செய்யறதுக்கு இஸ்லாம் என்று விளையாட்டு விளையாடுகின்ற பந்தல்ல நிதானமாக இருக்கும் சகோதரர்களே புத்திசாலித்தனமாக இருப்போம் எவ்வளவு சொல்லப்படுது மின்பர்களே யாரு கேட்டு எடுத்து நடக்கிறது நீயத்து வைப்போம் நாங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அனுமதி கொடுக்காதீங்க அவங்க சின்ன சிறுத்தைகள் அவங்க வாலிபர்கள் துடிக்கிற ரத்தம் அனுமதி கேட்பாங்க கொடுக்காதீங்க இதுக்காக வேண்டி மெனக்கெட்டு பத்துவா கேட்காதீங்க அதுல அனுமதி கொடுக்கலுமா எப்படி கொடுக்கிறது யாரு கொடுக்க சொன்ன உங்களுக்கு அனுமதி எனவே சகோதரர்களே மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்போம் அப்புறமாக திருமணத்திற்கு பின்னால் சகோதரர்களே ஒரு சில விடயங்களை கடை கடைபிடிக்க வேண்டியிருக்குது இதையெல்லாம் நானும் நீங்களும் கணக்கெடுக்காதனால எங்களோட சமூகத்திலே நான் எங்களோட சமூகம் இதை நினைக்கிறது இதெல்லாம் ஒரு அற்புதமான விடயம் தானே இந்த அதற்கு மின்வெளி நின்று கொண்டு இதெல்லாம் சொல்லணுமான்னு நாங்கள் யோசிக்கிறோம் நிச்சயமாக இதையெல்லாம் சிறிதாக கருதி கருதி எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நிறைய நிம்மதிகளை இழந்துட்டோம் நேரம் இல்லாத நான் சுருக்க சுருக்கமாக சொல்றேன் அதுல ஒன்னாவது எப்ப எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் சகோதரே வெளியிலிருந்து வருவோம் கடையிலிருந்து வருவோம் ஆபீஸ்ல இருந்து வருவோம் ஸ்கூல்ல இருந்து வருவோம் யாரையாவது யாரோடையாவது செக்கிட பிரச்சனை வரல வருவோம் ஏதாவது எக்ஸல்ல இருந்து வருவோம் இப்படி பல்லாயிர பிரச்சனையிலிருந்து நாங்க வீட்டுக்கு வரலாம் ஆனால் மனைவி இந்த எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்காத விரும்பல நீங்க வீட்டுக்கு வாரீங்க வந்து வெள்ளடிக்கிறார் ஒருத்தர் அடிச்சா பாவம் மனைவி கிச்சன்ல லேட் ஆயிட்டாங்க அவங்க பாத்ரூம்ல லேட் ஆயிட்டாங்க அந்த வரத்திலேயே பாஞ்சாரு முகத்துக்கு வெள்ளடிச்சு ரெண்டு நிமிஷமா என்ன செஞ்சீங்க உள்ளே உங்களுக்காக வேண்டி சமைச்சு நெருப்புல செஞ்சுட்டு இருந்தாரு நீங்க வந்த வரத்திலே அது என்ன நினைப்பா தெரியுமா எந்த புத்துவத்தை நீங்க உடைக்க போறாரோ தெரியல உலமாக்கள் எழுதுறாங்க இப்படி கோபத்தோட வாரதுனாலே மனைவியுடைய உள்ளத்தில் இருக்கிற பாசம் நாளுக்கு நாள் குறைகிறது ரசூலுல்லாவுடைய ஒரு பண்பு இருக்கிறது அன்னை ஆயிஷா ரவி அல்லா சொல்றாங்க முஸ்லீம் ஷெரீப்ல பதிவு செய்யப்பட்ட ரிவாயத்து ரசூலுல்லா எப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வருவாங்களோ சிரிச்ச முகத்தோட தபசுமன் சிரிச்சு கொண்டு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு சிரிச்சு சலாம் சொல்லி கொண்டு வருவாங்க சாந்தி நிம்மதி சந்தோஷம் உண்டாட்டும் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருவாங்க ரிவாயத்துல வருது ஒரு துவா ஓதி கொண்டு வருவாங்க அல்லாஹும் இன்னி அசலுக்கு ஹைரல் மௌலஜி வஹைரல் மஹரஜி பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வாலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா இந்த வார்த்தையை சொன்னதோடு வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை போல இருந்த ஷெய்தான் குட்டி செய்தாங்களே தான் பார்த்து சொல்லுவான் இல்லாம வீ தலக்கும் வர ஆஷா இந்த ஊத்துக்கு போறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது எங்கேயாவது இந்த துவா ஓதாதே சலாம் சொல்லாத யாரையாவது வீட தேடி போங்க அங்க நான் வரேன் சகோதரர்களே எனவேதான் எங்களோட எல்லா பிரச்சனையையும் எங்களோட எல்லா டென்ஷனையும் எங்களோட வீட்டு கேட்ல இருக்க குப்பையில போட்டுக்கொண்டு திருத்த முகத்தோட வீட்டுக்குள்ள வருவோம் சலாம் சொல்லிக் கொண்டு வீட்டுக்குள்ள வருவோம் வெள்ள அடிச்சதோட மனைவி ஓடி போய் கிச்சன்ல உட்கார்ந்து சொல்றாங்க மகன்கிட்ட போய் கதவை திறந்து வாரது ஹஸ்பண்ட் அல்ல வாரது பொறித்து வாராரு வீட்டுக்குள்ளே கம்பெனி மேனேஜர் வாராரு வீட்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு வார நேரத்துல மனைவிக்கு கணவனாக வாங்க பிள்ளைகளுக்கு பாப்பாவாக வாங்க நிம்மதியான வாழ்க்கை அந்த குடும்பத்தில் எதிர்பார்க்கலாம் இன்னொரு விஷயம் இருக்கிறது சகோதரர்களே விட்டு கொடுக்க வேண்டிய மனப்பாங்கு நான் சொல்லல ஆண்கள் மலத்துகளும் அல்ல பெண்கள் மலர்ச்சிகளும் அல்ல நம்மளை மட்டும் போட்டு தாக்குறாரு மிம்பர்னு யோசிக்காதீங்க நாங்க ஆண்கள்ன்றதுனால இதை சொல்றேன் பெண்களுக்கும் சொல்லப்பட வேண்டிய நிறைய புத்திமதிகள் இருக்குது அது சந்தர்ப்பம் கிடைத்தால் பெண்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் சகோதரர்களே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே நிச்சயமாக சந்தோஷம் மலர்ந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக ஏனென்று சொன்னா எங்கட சமூகத்தில பார்த்தா அற்பமான விடயங்களுக்கு எல்லாம் பிரச்சனை சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் பிரச்சனை மனைவி கோபப்பட்டா இவருக்கு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க முடியாது இவர் அந்த நேரத்துலதான் தான் மீசையை முறுக்கிக் கொள்வார் நாங்க ஆம்பளை இல்லையா தலைவர் ரசூலி அக்ரம் வாழ்க்கையில ஆனா வாழ்க்கையை பார்த்தா இதற்கு மாற்றமாக இருக்கிறது சின்ன ஒரு பிரச்சனை ரசூலாக்கும் ஆயிஷாக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன சொல்ல கேட்டாங்க ஆயிஷாட்ட ரவி அல்லாமண்ணா யார ஒருத்தரை கூப்பிடுவோம் அப்புறம் ரசூருந்தா சொன்னாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களோட பிரச்சனையும் ஒருத்தருக்கு சொல்லுவோம் அவங்க இதுக்கு தீர்வு சொல்லட்டும் யார கூப்பிடுவோம் முதுசலு பைனனா அவ உமர் கத்தாப் ரதி அல்லாம் பெஸ்ட்டுக்கு சொன்னாங்க ரசூல்லா அப்படின்னா அதை தமிழ் உமரை கூப்பிடுவோமே உமரதியதான கூப்பிடுவோம் எந்த பிரச்சனையை நான் சொல்றேன் உங்களோட பிரச்சனையை நீங்க சொல்லுங்க தீர்வு தரட்டும் யாரு சொல்றது ரசூலுல்லாவுக்கு முடியும் நான் சொல்றதை நீங்க கேட்கலாம் போய் உங்களோட வாப்பட வீட்டுல இருந்தோம் சொல்ல முடியும் இருளா தலைவருக்கு முடியும் அவ்வாறு இருந்தும் கூட ஒரு கணவர் என்ற அடிப்படையிலே ரசூதா விட்டு கொடுத்தாங்க பரவாயில்ல நீங்க நம்மள பிரச்சனைக்கு ஒருத்தர் கூப்பிடுவோம் ஹக்கம் ஒரு ஹக்கம் ஒன்று கூப்பிடுவோம் அப்ப அந்த நேரத்துல ஆயிஷா ரவி எல்லாம் சொன்னாங்க இல்ல உமரையா ரவி எல்லாம் அவரை என்ன கூப்பிடுறது பிரச்சனை அவர் வேணா வேற யாரா துஹிலு பைனனா அபா பக்கர் அபுபக்கர் ரவி தான் கூப்பிடுவாங்க அவங்களோட வாப்பா அதுல தாயிஷாட வாப்பா அவர் கொஞ்சம் எழுதுவானா சரி அவங்கள கூப்பிடுவோம் ஏற்றுக்கொண்டாங்க ஆயிஷா கபூல் செய்ததற்காக அபுக்கிறதையதான் ரசூல்லா கொடுத்திருப்பாங்க மனைவிக்கு விட்டு கொடுத்தாங்க ரசூல்லா அப்ப வந்ததோடையே தலைவர் செஞ்சிருக்கோன்னு சொல்லி இருக்கிறான் சொல்லல ரசூலுக்கா சொன்னாங்க தகல்லமி அன் தகல்லமி அந்தி அம் ஆன ஆமா தகல்லம் முதல்ல விஷயத்தை சொல்றது யார் அபுக்கிறதுலாம் வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க மகள் உட்கார்ந்திக்கிறாங்க மருமான் உட்கார்ந்திக்கிறாரு பிரச்சனையை முடிக்க மாமா வந்திருக்கிறாரு பிரச்சனை முதலாவது நீங்க சொல்றீங்கன்னா நான் சொல்லாத சொல்லிருக்கேன் அப்படி சொல்லலை மனைவிக்கு விட்டு கொடுத்தாங்க நீங்க சொல்றீங்கன்னா நான் சொல்லுவேன் அந்த நேரத்துல அதுல தாய்ஷா ரவி எல்லாம் சொன்னாங்க தக்கல்லம் அந்த ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தை இந்த ரிவாஜ் அது அபி ஆலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில உலமாக்கு ரிவாயத்தை வாய்ப்பு என்று சொல்றாங்க சோழர்களே இந்த நேரத்திலே அதற்கு ஆஷா சொன்னாங்க நீங்க சொல்லுங்க பரவாயில்ல பெஸ்டுக்கு ஆனால் உண்மையை மட்டும் சொல்லுங்க ரசூலுல்லாவை பார்த்து உண்மை பேசுன்னு சொல்ல முடியுமாங்க யாருக்காவது வலா பக்கம் இல்ல ஹக்கா என்ற வார்த்தையை கேட்டு கருணை கடல் காரூணிய நபி ஹதரத் சல்லா அலிசலம் பொறுமையாக இருந்துட்டாங்க ஆனா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது அபூபக்கர் இல்லாம அவங்க பொறுமையாக இருப்பாங்களா வந்த கோபத்துல அடிச்சுட்டாங்க மகளுக்கு நபியை பார்த்து நீ உண்மை பேசுங்கன்னு சொல்ல எவ்வாறு சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கிறது எவ்வாறு நீங்க சொல்ல முடியும் மகளுக்கு அடிச்சுட்டாங்க வந்தது வாப்பா மகளுக்கு அடிக்கிற உரிமை பரவாயில்ல அடிச்சுட்டாங்க இந்த நேரத்துல ரசூலுல்லா சல்லாஹ் செல்லம் அவங்க இப்படி எல்லாம் பேசியே ஆயிஷாக்கு ஒரு அடி போட்டாதான் சரி சரி நம்ம பரவாயில்ல அடிக்கிறாட்டி பரவாயில்ல அடிக்கிறது வாப்பாதானே அமைதியாக இருக்கலே ரசூலியாக்கம் சல்லா அலைசல்லம் உடனே ரசூ அதற்கு அபுபக்கரை பார்த்து சொன்னாங்க அபாபக்கர் அபுபக்கரே உங்களை நாங்க இருக்கா வேண்டி கூப்பிடல அடிக்கிறதுக்கு உங்களை நாங்க கூப்பிடல அபுபக்கரே ரதியெல்லாம் எனவே சகோதரரே ரசூல் அக்கரம் செல்லம் எந்த அளவுக்கு இறங்கி விட்டு கொடுத்தாங்க தந்தை மனைவிக்கு யார் விட்டு கொடுக்கிறது எங்களோட சமூகத்துல யார் விட்டு கொடுக்கிறது எனவே விட்டு கொடுப்போம் பொறுமையாக இருப்போம் ஒரு ஒரு முடிவு சொல்றாங்க உலமாக்கிறதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு என்னடா அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கோங்க வாய்ப்போட என்ன நீ உங்களுக்கும் கோபம் வரும் அவைக்கும் கோபம் வரும் மனிதன் அடிப்படையில உங்களுக்கு கோபம் வர நேரத்திலே அவ கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் உங்களுக்கு அவைக்கு கோபம் வார நேரத்திலே நீங்க மீசையை முறிக்கிட கூடாது நீங்க பொறுமையாக இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வெடிச்சா அது கடைசியில பாதிக்கோட்டில் தான் போய் நிற்கும் அது எக்ரிமெண்டாக போட்டு கோவோ எப்ப நீங்க கோவப்பட்டு பேசுறா நான் அமைதியாக கேட்பேன் எப்ப நான் கோவப்பட்டு பேசுறது நீங்க அமைதியாக கேட்கணும் எனவே சகோதரிகளை இன்னொரு விடயம் உலமாக்கள் சொல்றாங்க எங்களோட மனைவிக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நான் இருபது பேருக்கு மேனேஜராக இருக்கக்கூடிய நான் என் வயசுக்கு நான் எப்படி கொச்சுதா வெட்டி கொடுக்கிறது கேட்கிறாங்க நான் பிரின்சிபல் வேறு இல்லைன்னா நான் டீச்சர் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் என் மனைவிக்கு நான் தேங்காய் திருவி கொடுக்கிறேன் சகோதரர்களே பரவாயில்லை இந்த யோசனை சத்தியமாக மனைவியுடைய உள்ளத்திலிருந்து அவங்க அன்பை குறைச்சு கொள்ளும் ஒரு விடயம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்வோம் கொள்வோம் எந்த மனைவியுடைய உள்ளத்திலே கணவனை பற்றிய பாசம் இல்லையோ கணவனை பற்றி அன்பு இல்லையோ அந்த மனைவி தவறான தொடர்பு ஆரம்பிச்சு கொள்வாங்க இவரை பற்றிய கண்ணியமும் இல்லை அன்பு இல்லை அவங்க வேற தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வாங்க இது இயல்பு எங்களோட வாழ்க்கையில சமூகத்தில நடந்து கொண்டிருக்கிறது அதனால ரசூல் அக்ரம் செல்லல்லா அவங்களோட வளம் இருந்தது தன்னுடைய பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷராக இருந்தாங்க ரசூலுல்லா ஆச்சரியமான ஒரு ஹதி சொல்லிருக்குது ரசூலுல்லா அதில் தாய்ஷா சொல்றாங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லாம பசியோடு இருந்தோம் நாங்க எங்கட வாப்பா உபக்கர் ரத்தியெல்லாம் ரெண்டு ஆட்டுக்கால் அனுப்பி வச்சாங்க ஆட்டுக்கால் அனுப்பி வச்சாங்க இரவு நேரம் நான் தனியே கஷ்டப்படுவேன் என்று யோசிச்சு கொண்டிருக்கேன் ரசூலுல்லா வந்தாங்க கத்தி எடுத்தாங்க அந்த ஆட்டுக்கால உரிச்சதும் ரசூலுல்லா அதை வெட்டினதும் ரசூலுல்லா செஞ்சு கொடுப்போம் நாங்க அது பாத்திமா வீட்டு பெண்களுக்கு ரசூலா அது பாத்திமா ரதியெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க பாத்திமாவை என்ன செய்றீங்க யார சொல்லா நான் ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறேன் யார சொல்லலாம் நானும் ஒரு ஹெல்ப் பண்ண தரட்டுமா யார நீங்க உட்காருங்க நான் செய்யறேன் இல்ல நானும் ஹெல்ப் பண்ண தாரேன் போனாங்க அதுல பாத்திமா ரொட்டி சுட்டு கொண்டிருக்க அந்த எடுத்து ஒரு ரொட்டிக்கு ஏற்றா போல தட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதுல பாத்திமா ரொட்டி எல்லாம் சுட்டாங்க இறுதியாக ரசூல்லாவையும் பார்த்தாங்க அழுப்பையும் பாக்குறாங்க ரசூல்லா கேட்டாங்க பாத்திமா என்ன நடக்குது என்னையும் பாக்குறீங்க அடுப்பையும் பாக்குறீங்க இல்லையா ரசூலா நான் ரொட்டி எல்லாம் சுட்டுட்டேன் ஒரு ரொட்டி மட்டும் பச்சை மாவாக இருக்குது அது அடுப்புல வேகல்ல நெருப்புல பாத்திமாவே அது ஏண்ட கைப்பட்ட மாவு ஏண்ட கைப்பட்ட எதனையும் நெருப்பு சுடமாட்டாது சகோதரர்களே கான ரசூலுல்லா சல்லல்லாஹு பதிவு ஹதீஸ் வீட்டு பெண்களுக்கு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க ஈருலக தலைவர் கண்ணியத்தின் உச்சாட்டத்தில் இருந்தே அந்த ரசோல்லா வீட்டு பெண்களுக்கு வெட்டி கொடுத்திருக்கிறாங்க எங்கட பாசையில சொல்றேன் தேங்காய் தேவை கொடுத்திருக்கிறாங்க எங்கட சமூகத்துல உள்ளவங்க நினைக்கிறாங்க அது அது எங்கட அந்தஸ்த குறைச்சி போடும் சோலை செஞ்சு பாருங்க மனைவிடைய உள்ளத்துல எவ்வளவு அன்பு வளரும் ஒரு பொம்பளை சொன்னாங்க பஜாருக்கு போறீங்க கத்தி மொட்டை ஆயிட்டு கத்தி ஒன்று கொண்டு வாங்க இவரு பிஸி போறாரு வாராரு போறாரு வர மறந்துட்டாங்க உலவாக்கள் சொல்றாங்க அந்த பொம்பளை என்ன நினைப்பா தெரியுமா ஏன சொல்ல மாட்டாங்க பிறகு சத்தம் கூட இல்லாத மனைவியாலே அதனால அந்த பொம்பளை நினைப்பாங்க இந்த சின்ன கஷ்டத்துல கூட இந்த கணவர் பங்கெடுக்காரு இல்ல இப்படி நினைக்கிற ஒரு பொம்பளையோட உள்ளத்துல அந்த கணவனை பத்திய பாசம் வருமா சத்தியமாக வர மாட்டாங்க அதனால என்ன நடக்கும் பாசம் குறைய குறையே தவறான தொடர்புகளுக்கு போயிடுவாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே சகோதர நேரம் முடிந்து விட்டது எனவே புத்திசாலித்தனமாக இருக்கும் அதிலேயும் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கணவனாக நானும் நீங்களும் இருக்கிறேன்டா அதிகமான நேரம் கொடுப்போம் எங்கட தொழில் எங்க இருக்குதோ அங்க மனைவியை வச்சுக்குவோம் அதுலேருந்தா எங்கட மனைவி எங்க இருக்கிறாங்களோ அங்க தொழில வச்சுக்குவோம் இவர்தான் புத்திசாலித்தனமான கணவர் அது மட்டுமல்லாமல் எங்கட வாப்பா உம்மாட இருக்கிற இடத்துல நாங்க எங்க மனைவியை வச்சிருக்கிறதுனால இன்றைக்கு காதியார்மார் அதிகமாக சொல்றாங்க அதிகமான டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது மனைவியோடு சண்டை போட்டாரு என்ன காரணம் பார்த்தா மனைவி இவருக்கு ஒண்ணு செய்யல வாப்பாக்கு டைமுக்கு டீ ஊத்தி கொடுக்கல ஏன் வாப்பாக்கு நீங்க டைமுக்கு டீ ஊத்தி கொடுக்கல ஏன் வாப்பாட சேர்த்து நீங்க டைமுக்கு கை பண்ணி வைக்கல எங்களோட உமாக்கு நீங்க டைமுக்கு சாப்பாடு கொடுக்கல சண்டை காதியாக்க போய் முடிஞ்சுது மனைவிக்கு விருப்பமில்லை கணவனோட கணவனை விட்டு பிரியே கணவனுக்கு விருப்பமில்லை மனைவியோட பிரியே ரெண்டு பேரும் பாசம் அப்பா பிடிச்சபடி இந்த பொம்பளை நீ தலா சொல்லத்தான் வேணும் ஏனி நடந்து சொல்லும் பாப்போம் நடந்தது அந்த இதுக்குள்ளே போய் பூந்து கொண்டிருக்கிறதுனாலே எனவே புத்தி சாதித்திரமான கணவர்களாக நாங்கள் இருப்போம் ரெண்டுக்கு சரி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து சின்ன விலையில சரி சிறிய சிறிய கஷ்டங்கள் இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக நிம்மதி இருக்கிறார்கள் சகோதரர்கள் இன்னொரு முக்கியமான விடயம் ஞாபகப்படுத்த சொல்லாங்க உலமாக்கள் மகரம் பேர்ந்த விஷயம் மகரம் பேணுவோம் சோதரே அதிகமான பிரச்சனைக்கு இது ஒரு காரணமாக இருக்குது மகரம் பேர்ந்ததுக்கு முகத்தை மறைக்கிறதுக்கு ஆதாரம் கேட்டு கேட்டு சுபகான வாழ்க்கையை ஒருத்தர் சொல்றாரு அவர் நீங்கள் ஆதாரம் இருக்கிறா முகத்தை மறைக்க ஆதாரம் இருக்குதா முகத்தை மறைக்க கேட்டு கேட்டு என்ன வயிற்று முகத்தை மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு இப்படி சொல்லி சொல்லி கடைசியாக நடந்தது அவருடைய வைஃப் கால் டிரைவரோட ஓடி போயிட்டார் இதை விடவும் அவருக்கு ஒரு ஆதாரம் தேவையா இதை விடவும் ஒரு ஆதாரம் தேவையா தேவையா அவருக்கு மகரப்பேனே சகோதரர் இதெல்லாம் இம்பரில் இருந்து சொல்ல வேண்டிய ஒரு விடயம் அல்ல விட சமூகத்தில் அதிகமாக நடக்குது காலையில ஒரு பிரச்சனை கோல்ல காவியார் அவர் சொன்ன பிரச்சனை ஒரு பொம்பளை சொல்ற அந்த ஹஸ்பண்ட் எனக்கு வேணாது சண்டே இந்த ஹஸ்பண்ட் வேணாது எனக்கு பசங்க வாங்கிட்டாங்க ஏங்க நல்லா தானே அவர் இல்லை அவர் எனக்கு காய்ச்சல் வந்தா சும்மா இருப்பாரு என் தங்கச்சியை காய்ச்சல் வந்தா துடிச்சு போயிடுவாரு எதனால வந்தது மகரம் பேர் இல்லை வீட்டுல மகரம் பேணுவோம் எங்களோட சந்தை சந்ததிகளை நாங்கள் பாதுகாப்போம் சகோதரர்களே இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம் வளர்ந்திருக்கிற இந்த டெக்னாலஜி சமூகத்தை எல்லாம் பாவத்தின் பக்கம் இழுத்து செல்கிறது ஒரு வாப்பாவிடம் இருந்து சொந்த மகளை பாதுகாக்க முடியாத உலகத்தில்தான் நானும் நீங்களும் இருக்கிறோம் அந்த வாப்பாவோடு சத்தியமாக நாங்கள் பேசினோம் சகோதரர்களே எனவே தான் மகுரம் பேணுவோம் எங்களோட சந்தனைகளை பாதுகாப்போம் நாங்க பம்பையில ஓதிட்டு இருக்கல தாத்தாட ஹஸ்பண்டோட தங்கச்சி கூட்டிட்டு ஓடிட்டாங்க தாத்தாவுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை காவியாருக்கு முன்னாலே எங்களோட மந்திரத்தாட உஸ்தாது காவியார் அவருக்கு முன்னால சண்டை தாத்தா சொல்றேன் ஏன்ட பாப்பிள்ளே தங்கச்சி சொல்றேன் ஏண்ட பாப்பிள்ளே எதனால வந்து நின்று கேவலம் மகரம் பேணாதனாலே எனவே சகோதரர்களே அந்த நேரம் முடிந்து விட்டது மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்போம் அதிலே மிகவும் நிதானமாக இருப்போம் ஸ்மார்ட் போன்களை எங்கட எங்கட வைஃப்மாரோட கைக்கு கொடுத்துடாதீங்க உலமாக்கு இந்த காலத்துல சொல்றாங்க புத்திசாலித்தனமான காலம் எங்களை எப்படியும் தேவை கையில போனோம் இப்ப நோபல் போன் வாங்கி கொடுப்போம் பேசினால் போதும் பேசினால் போதும் எனவே நோபல் போன் போதும் என்னோட கைகளில் எங்களோட வைஃப்கள கையில இந்த இன்டர்நெட்ல இருக்கு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் இருக்கக்கூடிய போன்கள் இருக்கிறதுனால அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது நாங்களும் அதை கணக்கெடுக்கிறல்ல நாங்க அதை பொருட்படுத்துறவும் இல்லை அது பல பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது எனவே சகோதரர்களே எங்களோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷமான எங்களோட குடும்ப வாழ்க்கையை நாங்கள் அமைக்கணும்டா நபியுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக எடுத்து வாழணும் அதுக்கு ரொம்ப ஆளுமே நல்லா போட்டி செய்வானாக யாழ்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் தருவாயாக வேலையாட பெற்றோர் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் உலக முஸ்லீம்கள் மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களை மனு தருவாயாக யாழ்லா இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னி தருவாயாக உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி தந்தருவாயாக எங்களோடு உறவாடி வாழ்ந்த பேர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா அவருடைய கபர்களை அல்லா அல்லா இந்த நாட்டு முஸ்லீம்களை உலக முஸ்லீம்களை அல்லா சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் நாலாபுறமும் நாங்கள் அநியாயம் செய்யப்படுகிறோம் அல்லா இஸ்லாமிய சமூகத்தையும் இஸ்லாமிய அடையாளங்களையும் பாதுகாத்துடுவாயாக அவ்வா குறிப்பாக நாட்டு முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை சொத்து சுகங்களை காணி பூமிகளை கடைகளை உங்கள் உரிமைகளை மானம் மரியாதைகளை பாதுகாத்திடுவாயாக அல்லா அல்லா எங்களை எத்தனை பேர் கடனால் கஷ்டப்படுகிறோம் அல்லா எங்கள் கடன்கள் இருந்து வெளியேறக்கூடிய வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடுவாயாக அல்லா எங்களை எத்தனை பேர் யாழ்லா யாழ்லா தொழிலே பறக்கத்தில்லாமல் கஷ்டப்படுகிறோம் யாழ்லா எங்களோட தொழிலே பறக்கத்தை உண்டாக்கிடுவாயாக அல்லா யாழ்லா யாழ்லா எங்களோட குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தந்துடுவாயாக அல்லா யாழ்லா நாங்கள் எங்களோட மனைவிமார்களுக்கு அமானத்தாரி மனைவிமார்களாக கணவன்மார்களாக இருக்க சொல்லி செய்துவாயாக அல்லா எங்களோட மனைவிமார்கள் எங்களுக்கு அமானத்தாரி மனைவிமார்களாக இருக்க தக்க தொகை செய்திருவாயாக எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களை சொர்க்கத்துக்கு முன்னுதாரணமான குடும்பங்களாக தந்திருவாயாக அல்லா எங்களோட சந்ததிகளை பாதுகாத்திருவாயாக அல்லா யூதிகளுடைய நசாராக்களுடைய குப்பார்களுடைய இருந்தும் சதிகள் இருந்தும் எங்களோட பிள்ளைகளையும் எங்களோட மனைவி மக்களையும் எங்களையும் பாதுகாத்திருவாயாக அல்லா அல்லா ஒரு நாங்களும் அந்த ஆறடி கபருக்கு கபன் புடவையோடு வரவிருக்கிறோம் யாழ்லா நாங்கள் நிறைய பாவம் செய்திருக்கிறோம் யாழ்லா நாங்கள் பாவம் செய்ய ஆசைப்படக்கூடியவர்கள் யாழ்லா நீயே எங்களை பாவங்களை மன்னிக்க ஆசைப்படக்கூடியவன் யாழ்லா யாழ்லா எங்களை எல்லாம் மன்னித்து எங்களையும் யாழ்லா அந்த ஆறடி கபருக்கு வருகின்ற நேரத்திலே எங்களை களிமாவோடு கபூல் செய்து எங்களை கபரையும் சொர்க்க பூஞ்சொலையாக ஆக்கிடுவாயாக யாழ்லா யாழ்லா எங்களை நரக பேதையிலிருந்து பாதுகாத்தி எங்கள் அனைவரையும் சொர்க்கவாதிகளாக கபூல் செய்திருவாயாக யாழ்லா வாக்கு தவான அப்துல் ஆலமி